திருச்சிற்றம்பலம் தனித்திரு நேரிசை திருச்சிற்றம்பலம் கடும்பகல் நாட்டமாடி கையிலோர் கபாலமேந்தி இடும்பலி கில்லம் தோறும் ஒழித்தரும் இறைவ நீரே நெடும்புரை மலையற்பாவை நேரிழை நெறிமென் கூத்தர் கொடுங்குழை புகுந்த அன்றும் கோவணமறையதேயோ கோவணமுடுத்தவாரும் கோளரவசைத்தவாரும் தீவன சாம்பர் பூசி திருவுருகிருத்தவாரும் பூவண கிழவனாரே புலியுரி அறையனாரே ஏவண சிலையினாரை யாவரே எழுதுவாரே விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதிற்றியாகும் துளக்கினன் மலர் தொடுத்தால் தூய விண்ணேரலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞெறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தாமருளோமாரே சந்திரர் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தமரர் பெம்மான் ஆனல் வள்ளூர் தீயான்றன் மந்திரம் நம சிவாய ஆக நீரணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டன்றே புள்ளுவரைவர் கள்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூரை கொள்வர் தூநெறி விளைய ஒட்டார் முள்ளுடையவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றங் உணர்வினாலே இயலமே தொண்டனேன் பிறந்து வாழா தொல்வினை குழியில் வீழ்ந்து பிண்டமே சுமந்து நாளும் பெரியதோரவாவிற்பட்டேன் அண்டனே அமரர் கோவே அறிவனே அஞ்சலென்னாய் தென் தென்தரை கங்கை சூடும் திகழ் தரு சடையினானே பாரினாய் பாவி நெஞ்சே பன்றி போலளவேற்பட்டு தேரி நீ நினைதியாயின் சிவகதி திண்ணமாகும் ஊரலே உவர்ப்பு நாரி உதிரமே ஒழுகும் வாசல் கூரையால் மூட கண்டு கோலமா கருதினாயே உய்த்த கால் உதய தும்பர் உமையவள் நடுக்கந்தீர வைத்த கால் அறக்கனோதன் வான்முடி தனக்கு நேர்ந்தான் முய்த்த கான் முகிழ்வெண் திங்கள் மூர்த்தியேனுச்சி தன்மேல் வைத்த கால் வருந்துமென்று வாடினானொடுங்கினேனே திருச்சிற்றம்பலம்